नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पाराद्यम् स्वम् सुतिसतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायाम् सजनिगलितम् या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदम् भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற் கொடியே சொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொழுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம் கார்மே கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏதார்ந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம் கார்மேனை செங்கன் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழப் படிந்தேலோரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் திரிசகள் தேடீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறன்னி பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாலி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலூடு கயலுகளா பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிலிருந்து சீர்த்த முலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் ஈங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னரோடு கயலுகளா பூங்கு வடைப்போதில் பரிவண்டு கண்படுப்ப தேங்காது புக்கிருந்து சீர்த்த முறைபத்தி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய் ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் முக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஆழியந்தோடுடை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மென்னி வலம் புரிபோல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரும் பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்னும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்த போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோரும் பாவாய் உள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடன் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தறியன்ன பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரும் குளிர்ந்தேலோரும்பாவாய் கீசு கீசன் எங்கும் மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிடையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை கைவேர்த்து வாசனருங்குழலாச்சியர் மத்தினாலோசைப்படுத்தத இரரபம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோரெம்பாவாய் கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு மேய்வான் மிக்குள்ள பிள்ளைகளும் ஓவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் போது பலமுடைய பாபா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவன் ஆராய்ந்தருளேலோரம்பாவாய் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூவங்கமழத்துயிரணமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கலவம் தாழ்ந்திரவாய் மாமீரவள எழுப்பீரோ உன் மகள் தானோமயோ செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாடோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் நாமம் பலவும் நவென்னேலோரும் பாவாய் நாற்றுச்சுவர்க்கம் புகின்ன அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் நாத்தத்துழாய் முடி நாராயணன் நம்மால் கோத்த பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆத்த அனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து பாவாய் கற்று கரவை கணங்கள் பலகலந்து செத்தார் திரளழியச் சென்று செருச்செய்யம் புத்தமுன்னில்லாத கோவலர்சம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதலாய் சுத்தத்து தோழி மாறெல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீயத்து குரங்கும் பாவாய் கனைத்திடங்கத்தருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோரா நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் பத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதன்ன பேதுரக்கம் அனைத்துள்ளத்தாரும் அறிந்தலோரம்பாவாய் வாய் கேண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முழங்கித்து கொள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாத பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாடால் கள்ளந்தவிர்ந்து பாவாய் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகந்தார் எங்களை முன்னமிழப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கய கண்ணானை பாடலோரம் பாவாய் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன் அழையேன் மின் நங்கை மீள் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரகள் பண்டே உன் வாயதிகம் வல்லீர்கள் நீங்களே நானே நானேதானாயிடுக வல்லனே போதாய் உனக்கென்ன பேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தொழிக்க வல்லானை மாயனை பாடலோரம்பாவாய் நாயகனாய் நின்ன நந்த கோபனுடைய கோயில் காப்பானே ஒளித்தோன்னும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் ஆயர் சிறுமியரோ முக்கும் அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலக்கதவம் நீ கேலோரம்பாவாய் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே குடித்தோன்னும் தோரணவாயில் காப்பானே மணிக்கலவம் தாழ்ந்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரைமறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே அம்மா நீனேய நிலக்கதவம் நீ நீக்கேரோரெம்பாவாய் அம்பலமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் பொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் செம்போர் கடல் அடிச் அடிச்செல்வா பலதேவா உம்மையும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய் உந்து மலகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடகிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து நிறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் உந்து மலகழித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழம் குழலி கடகிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்துதிரவாய் மகிழ்ந்தோரம்பாவாய் உத்து விளக்கரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலல் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மால்வா பாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயொன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோரெம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிரழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் செப்பன்னமென் மூலை செவ்வாய் திருமருங்கோல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமுந்தட்டொலியும் தந்தொன் மணாளனை இப்போது எம்மை நீராட்டலோரம்பாவாய் ஏத்த கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்பா மாத்தாதே பால் சொரியம் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தாருணக்கு வரிதொலைந்தொன் வாசற்கண் ஆத்தாது வந்தொன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்தலோரம்பாவாய் அங்கண்மா அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பால் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறுதயம் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதிய எங்கள் மேல் சாபம் மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரி மயில் பொங்க எப்பாடும் வேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருளேலோரெம்பாவாய் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுத்து அறிவுத்துத்தி விழித்து வேரிமயில் வங்கயப்பாடும் வேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருளேலோரெம்பாவாய் அன்னை உலகமளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குளிராய் எரிந்தாய் கழல் போக்தி பொன்னு வெடுத்தாய் குணம் போத்தி வெண்ண பகைகளுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் அன்னையும் உலகம் அளந்தாய் அடிபாத்தி சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரல் போத்தி பொன்னச்சகலம் உதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குனிதாய் எறிந்தாய் கடல் போத்தி குன்னு குடையாமெடுத்தாய் குணம் போத்தி வெண்ணு பகை கடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் இரங்கலோரம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர பருக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பண்ணனின் நடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தலோரம்பாவாய் மாலே மணிவண்ணா மாறுகளில் நீராடுவான் மேலையால் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நழுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாருடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு சைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோரம்பாவாய் ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்ன பார்ஞ்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தலோரம்பாவாய் உடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூழகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையொடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேரோரம்பாவாய் அறவகள் பின் சென்று காலம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உறவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கெங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவம் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையலோரம்பாவாய் சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமலையடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறைகொள்வான் அன்னுதான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோ முனக்கே நாமாட் செய்வோம் மத்தனங்காமங்கள் மாத்தலோரம்பாவாய் ചിത്തഞ്ചിരുകാലെ വന്തുണ്ണ சேவித்து உன் பொத்தாமலை அடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மே தொண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறைகொள்வான் கான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம் உனக்கே நாமாச் செய்வோம் மத்தனங்காமங்கள் மாத்தேலோரம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்டையால் சென்னிரஞ்சி அங்கப்பலை கொண்ட வார்த்தை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் இரண்டு மால் வரைத்தோள் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெத்து என்பொருவரம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செயழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாத்தை அணிபுதுவை பைங்கமலத் தண்டெறியல் பட்டர்பிரான் போதை சொன்னான் சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பாரில் இரண்டு மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பத்து என்பொரு வரம்பாவாய்